أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فيا عباد الله إني أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار وتدخلكم الجنة فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل المؤمنين يغلوا من أبصارهم ويحفلوا فروجهم وقال الله عيلا ظهر الفساد في البر والبهر بما قصبت أيدي الناس صدق الله مولا العليم எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வல்ல ரஹ்மானைக்கு ஒரு இத்தாகட்டும் அலமதுல்லா சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலமின் பெருமானார் முஸ்தபா சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அணு அணுவாக பின்பற்றி வந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய அன்பாந்த அல்லாவி நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லா ஒருவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனையோடு வாழும்படி ஆரம்பமாக பலகீனமான அடியானாக எனக்கும் அவ்வாறு உங்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு வசையா செய்து கொள்கின்றேன் அஹமதுல்லா கணியத்துக்குரிய அல்லாவி நல்லடியார்களே ரபுலிசத் அல்லா ஜல்ல சுபஹானோ தாலா முழு உலகத்தையும் படைச்சி அவனுடைய சக்தியால இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கு உலகத்துல அவன் அறியாம உலகத்துல ஒன்றுமே நடக்கிறது இல்லை வானத்தை படைச்சான் பூமியை படைச்சான் சந்திரனை படைச்சான் சூரியனை படைச்சான் செடி கொடி எல்லாத்தையும் அவன் தான் படைச்சான் படைச்சால என்ன செய்யறான் அவனுடைய கொண்ட்ரோலால் அல்லாவத்தால் இயக்கிக் கொண்டிருக்கிறான் மனிதனுக்கு சில உங்கள் உலகத்தை மல்லாவத்தால இயக்குறான் என்று சொல்றதுக்காக வேண்டி சினோர் துண்டு அல்லாவத்தால குரான்களுக்கு விளங்குறதுக்கு அல்லா செல்றான் அது புத்திக்கும் படாது கண்ணியமானவர்கள் அல்ல என்ன சொல்றான் ஒமா தஸ்குதுமி உறக்கத்தின் இல்லா யாழமுகா மரத்திலிருந்து காஞ்ச இளவில் விழுவதாக இருந்தாலும் இதுக்கும் அல்லாவுடைய நாட்டம் தேவை என்பதா அல்லாவுத்தாலா செல்றான் என்னோட புத்தி சொல்லும் என்னது காஞ்சதுனால தான் விழுந்துச்சுன்னு சொல்லி அல்லா சொல்ற இல்ல காஞ்சதால விழல அதுவும் என்னுடைய நாட்டத்தால தான் விழுவுது இதே போல கண்ணியத்துக்குரிய புறான் அல்ல சுவா சஜிதால சொல்றான் வந்து வானத்துல ஆகாயத்துல பறவைகள் பறக்குது எங்கட புத்தி சொல்லும் பறவை ரெக்க இருந்ததுனால பறந்துச்சுன்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்றான் அந்த பறவை எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு கண்ட்ரோல் என்ன கண்ட்ரோல் கொஞ்சம் சரு சருகிச்சுன்னு சொன்னா சிறகோட இறக்கையோட விழுந்துரும் கண்ணியமானவர்களே இதே போல கப்பல் எவ்வளோ பிரமாண்டமான ஒரு படைப்பு எங்களுக்கு தெரியும் கப்பல் எங்களுக்கு தெரியும் ஒரு பாரமான ஒரு ஒத்த தூக்கி தண்ணீரை போட்டா மெதங்காது அது என்ன செய்யும் அப்படி உள்ளுக்கு போயிட்டு ஆனால் பெண்ணா பெரிய கப்பல்கள் தண்ணிக்கு மேலால் எப்படி இருக்கி அல்ல புராணத்தலன் அது கூட என்னுடைய கொண்ட்ரோல்ல இருக்கின்றாள் சுபகானம்மா கண்ணியமானவர்களே இத ஒவ்வொரு மோமிங்கும் ஒவ்வொரு ஈமான் உள்ளவர்களும் நம்புறது கட்டாயம் சந்தேகம் வரப்படாது இது அப்படி நடக்குமா இப்படி நடக்குமான்னு சொல்லி கல்வில சொல்ல தேவல்ல நினைச்சா முர்த்ததா போயிட்டு அல்லா பாதுகாப்போம் அன்பாந்த அல்லாவை நல்லடியார்களே அல்லாவுத்தால உலகத்தை எப்படி படைச்சானோ உலகத்தை எப்படி ஏற்றி கொண்டிருக்கிறானோ அன்பாந்த அல்லாவி நல்லடியார்களே ஒரு காலம் கொண்டு வரும் அந்த காலத்துல அல்லாவுத்தாலா ஒரு நாள் உலகத்தை அழிப்பான் அல்லாவுத்தாலா ஹலாக்காக்குவான் அல்லாவுத்தாலா அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆறு விஷயங்களை கொண்டு ஈமான் கொள்ளும் ஒவ்வொரு முஸ்லிமும் சின்ன புள்ள கேட்டாலும் செல்லும் அதுல ஒன்று என்ன வள்ளியவுமில் ஆகர் கயாமத்துடைய நாளை பற்றி நான் ஈமான் கொள்கின்றேன் கயாமத்துடைய நாளை நம்போன் கண்ணியமானவர்களே உலகத்தை அல்லாத்தால எப்படி படைச்சானோ ஏற்றி கொண்டிருக்கிறானோ ஒரு நாள் ஒன்று வரும் அந்த நாள் அல்லாவுத்தால முழு உலகத்தை மல்ல அழிச்சு கயாமத்துடைய நாள் அல்லாவுத்தால உண்டாக்கிடும் கண்ணியமானவர்களே எனவே கேமத்துடைய நாள் நெருங்க போகல பல நிகழ்வுகள் நிகழ்வுகளை பத்தி நம்பி சொல்லாலே சொல்ல சொல்லமோவன் பல ஹதீஸ்ல தெளிகிறான் அது காலத்துடைய அறிவுன்னு சொல்லி தன்னுடைய மூத்தோளமாக்கள் சொல்லுவான் காலத்துடைய அறிவு இந்த காலத்துல கட்டாயம் ஈமானுக்கு பின்னால படிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கயாமத்துடைய விஷயங்கள் ஏ உலகம் அழியறதுக்கு அந்த அளவுக்கு நெருங்கிருச்சு சலலாலேசலமாவ வந்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால சென்னாங்க எனக்கும் கிராமத்துடைய நாளைக்கும் இப்படின்றாங்க அப்படின்னு என்ன அந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கான் இன்னொரு நபிசல்லா அலிஸ்லாமாவ சொன்னாங்க உலகம் அதாவது நான் பிறந்ததே உலகத்துடைய உலக அழிவுக்கு அடையாளம் சொல்லி சொன்னாங்க சல்லால் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால் அப்ப இப்ப அன்பாந்த அல்லாவின் நல்லடியார்கள் எனவே உலகம் அழிய போக்கல பல விதமான பிந்துனாக்கள் பலவிதமான சோதனைகள் பலவிதமான பாவங்கள் பூமிக்கு மேலால நடக்கும் அன்பாந்த அல்லாவின் நல்லடியார்களே நாங்க வாழக்கூடிய காலம் ஒரு பயங்கரமான ஒரு காலம் எந்த அளவுக்குன்னு சொன்னா மோசம் திருமதி ஷெரீப்ல வரக்கூடிய ஹதீஸ் ஒரு காலம் ஒன்று வரும் அந்த காலத்துல ஒவ்வொரு அடியானும் தன்னுடைய ஈமான பாதுகாக்கிறது எப்படி கஷ்டம்னு சொன்னா கையில நெருப்பு தனல வச்சு கொள்றதுன்னு சொல்ல சல்லாலேசலம் கையில நெருப்பு தனல பொத்தி வச்சு கொள்றது எப்படி கஷ்டமோ இதைவிட கஷ்டமா இருக்குமா தன்னுடைய ஈமான பாதுகாக்கிறது சில உலமாக்கள் விளக்கங்கள் என்னன்னு சொன்னா அந்த காலம் இன்னும் அந்த காலம் இன்னும் வரல இதுக்கு பின்னால தான் வரும் அன்பாந்த புத்திசாலிகள் நாங்க விலை கொள்ளணும் அந்த காலம் வராமே எங்களுக்கு ரோட்ல கண்ணை திறந்துட்டு போயிடுமா ஏலா பார்வையை கீழ்த்தாத்திட்டு போனா உசுருக்கு பார்வை மேல் தாக்கின்னு மேல் நோக்கிட்டு போனா ஈமானுக்கு ஆபத்து எப்படி போற ரோட்ல யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கிறோம் பாதெல்லாம் இல்லடியார் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே அதுல சலலாலயத்துல சொன்னாங்க உலகத்துல வந்து விபச்சாரம் அதிகரிக்கும் தினா அதிகரிக்கும் எந்த அளவுக்கு சல்லாலயத்தில் விபச்சாரத்தை பத்தி சொன்னாங்கன்னு சொன்னா சல்லாலயத்திலமும் ஒவ்வொரு பேட்டர்ன்ல ஒவ்வொரு ஹதீஷ்ல விளங்குற முறையில விளங்குற பாசையில சென்னாங்க கண்ணியத்துக்குரியவர்களே கடைசி காலத்துல ஒரு காலம் ஒன்று வரும் அந்த காலத்துல வந்து விபச்சாரம் பப்ளிக்ல நடக்குமா நடு ரோட்ல நடக்குமா அந்த காலத்துல உங்களின் நல்லடியார்கள் யார் தெரியுமா நல்லடியார்கள் அவர் போயிட்டு சொல்லுவாராம் அந்த ஜோடி கிட்ட இவ்வளவு மானக்கேதான அசிங்கமான பாவத்தை கொஞ்சம் செய்ய வேணாம்னு சொல்ல மாட்டாராம் கொஞ்சம் ஒதுக்குப்புறமா செஞ்சா நல்லா இருக்கணும் இப்படி பப்ளிக் பிளேஸ்ல நடக்கிறீங்க கண்ணியமானவர்களை இன்னொரு வார்த்தை தான் சொல்லுவாரா சல்லா அலிஸ்லாம சொன்னாங்க அந்த காலத்துல இவர் தான் நல்ல மனிதர் சொல்லி சொன்னாங்க சுபஹானல்லா யோசிப்போம் அந்த வார்த்தை பாதிக்க செய்ய வானாடு செல்லல்ல கொஞ்சம் ஒதுக்குப்புறமா செய்ய இப்படி சொன்னாலே அந்த காலத்துல நல்ல மனிதர்னு சொன்னா கண்ணியமானவர்களே அப்படியாப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாள் போக போக நேரம் போக போக கண்ணியமானவர்களே பித்தனாக்கள் கூடிக்கொண்டே தான் இருக்கிறோம் எனவே நடக்கக்கூடிய பாவத்தை எங்களையால நிப்பாட்ட இயலாதே நடக்கக்கூடிய பித்தனாவ எங்களையால நிப்பாட்ட இயலாதே ஏ நபீட அதீஸ் பொய்யாயிரும் சலலாவோ சொன்னது நடந்து கொண்டு இருக்கும் ஆனால் அந்த காலத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் இந்த பாவத்தை விட்டு நான் எப்படி பாதுகாக்கணும் என் மனைவி எப்படி பாதுகாக்கணும் என் பிள்ளை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி திட்டமிட திட்டமிடக்கூடிய ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களை துணியான வஸ்துக்கள் இல்ல துனியா பத்தி யோசிச்சது போதும் கண்ணியமானவர்கள் அப்படியாப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே எனவே விபச்சாரம் அதிகரிக்கும் ஒரு மனுஷன் பள்ளியை நோக்கி வாராரு நபி அவன் சொன்னாங்க வந்து பள்ளியிலேருந்து வீட்டிலேருந்து பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்துல அவன் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மைகள் எழுதப்படுமாம் பாவங்கள் மன்னிக்கப்படுமாம் இதே போல பள்ளியை நோக்கி வரக்கூடியவங்களுக்கு சுவர்க்கத்துல ஒரு மாளிகை ஒன்று கட்டப்படுமாம் கணியத்துக்குரியவர்களே நான் என்னத்துக்கு இதை சொன்னேன்னு சொன்னா எந்த இஸ்லாத்துல எந்த அமல் எடுத்துக்கொண்டாலும் ஒரு அடிப்படை அமல் ஒன்று இருக்கும் அந்த அடிப்படை அமலோட எதை டச் ஆகுதோ எதை சம்மந்தப்படுதோ அதுக்கும் நன்மை இருக்கு தொழுகைக்கு மட்டும் இல்லை நாங்க தொழுகிறதுக்கு தான் வரோம் தொழுந்தாலும் நன்மை சுஜூதுக்கு நன்மை ருக்கூக்கு நன்மை அந்த தொழுகையை நோக்கி வரக்கூடிய நேரத்திலே அல்லாவுக்கு நன்மை எழுதுகிறார் கணியத்துக்குரியவர்களே சில பாவங்கள் இருக்கி அந்த பாவம் செஞ்சாலும் பாவம் தான் அந்த பாவத்துக்கு நெருக்கக்கூடிய சில விடயங்கள் இருக்கே அது செஞ்சாலும் பாவம் தான் இது எல்லா பாவம் இஸ்லாத்துல சொல்லப்பட்டில்ல குரான் அல்லாவுத்தால எல்லா பாவத்தையும் செய்ய வானாண்டு அல்லா சொல்றா செய்ய வானாண்டு அல்லா தாலா சொல்றான் ஆனால் ரெண்டே ரெண்டு பாவங்கள் இருக்கு இந்த ரெண்டே ரெண்டு பாவத்துக்கிட்ட அல்லாவுத்தால நெருங்கவானான்ற அல்லாவுத்தாலா நெருங்கவானம் இந்த ரெண்டு சப்ஜெக்டும் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு தலைப்புகள் கண்ணியமானவர்களே முதலாவது பாவம் வலா தக்ரபு ஜினா விபச்சாரத்துக்கிட்ட மனிதனை நெருங்காதே அதை எட்டி பார்க்காதே ஓடி இருந்து அல்லாஹால சொல்றான் நெருங்காதே நெருங்காதே சப்ஜெக்ட் என்ன அது ஜினா உள்ளுக்கு விபச்சாரத்துள் வாரத்துக்கு முன்னால முன்னுக்கு எத்தனையோ விஷயங்களை நாங்க சந்திச்சுட்டு வரோம் அடுத்த பாவத்தில் சொல்றான் வலா தக்கரவு மாலல் எத்தீம் அதாவது அனாதைகள சொத்தின் பக்கம் நெருங்காதே அது வேற டாபிக் கண்ணியமானவர்களே அனாதைகள விஷயத்தை பத்தி நிமிஷம் இதுக்கு பின்னால்தான் பேச இருப்போம் இதுக்கு பின்னால் வரக்கூடிய காலத்துல நான் எடுத்த சப்ஜெக்ட் என்னன்னா விபச்சாரம் அன்பாந்த அல்லாவின் நல்லடியார்களே ஒரு மனுஷன் விபச்சாரம் செய்யறதுக்கு அடிப்படை காரணம் என்ன இதுக்கு சில கிதாபோ இல்ல இருபத்தஞ்சு காரணங்கள் எழுதுறாங்க இருபத்தஞ்சு காரணங்கள் அந்த இருபத்தஞ்சு காரணங்களையும் சில ரெண்டு மூணு விஷயங்களை குறிப்பிட்டு எச்சரித்து சொல்றாங்க சபையில் இருக்கக்கூடிய நீங்கள் அறிக்கையிலும் நான் அறிக்கையிலும் யாருக்கும் சொல்ல ஏதாவது ஜினாவோட சம்பந்தப்பட்ட பாவங்கள் நான் செய்யல எனக்கு நடக்கிறதுன்னு யாருக்கும் சொல்ல இயலாது எவ்வளவு பெரிய அவுளியா குஞ்சா இருந்தாலும் எவ்வளவு பெரிய படிச்சவரா இருந்தாலும் சரி அந்த பாவத்தை சந்திச்சுட்டு தான் வரும் சந்திக்கும் சந்திக்கக்கூடிய கட்டத்தால உண்டாக்குவான் அல்லாவுத்தால ஈமான சோதிக்கிறதுக்காக வேண்டி மனுஷனுக்கு பாவத்தால சோதனையை கொடுப்பான் அல்லாவுத்தாலா திருமணம் முடிச்சவனே கூட தப்பேலாத ஒரு காலத்துல இருந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியக்கூடியவர்களே அதுல ஒரு பாவம் தான் சல்லா செலம் அவங்க பொதுவாக குரான்ல ஹதீஸ்கள்ல வந்த ஒரு விஷயம் தான் இந்த ஆண் பெண் கலப்பு மிக்ஸ் எஜுகேஷன் கலப்பு திருமணம் கலப்பு பாடசாலை எந்தெந்த இடத்துல ஆம்புல பொம்புல எல்லாம் கலந்து சோசியலா பழகுவாங்களோ இது இஸ்லாத்துல பட்டு பயங்கரமா எச்சரிக்கப்பட்டு சும்மா இல்ல குர்வான்ல தொழுகையை பத்தி பேசுறது கொஞ்சம் அதனுடைய சட்ட திட்டங்களை எடுத்து பார்க்கிறேன்னு சொன்னா ஹதீச பெறட்டும் ஆனால் மகரமுடைய விஷயத்தை சொல்லலாம் குரோன் அல்லாவுத்தாலா விரிவா அல்லாவுத்தாலா பேசிட்டான் உலமாக்கள் அணுகித்தான் படிக்கணும்னு சொல்லி அது இது இல்ல தரஜமங்கள் குரான் எடுத்து வாசிச்சாலே வாசிச்சுக்கணும் சும பட் பட்டுன்னு படும் எங்களுக்கே படும் எவ்வளவு பெரிய படிக்காதவரா இருந்தாலும் அதாவது எனக்கு குருவான் சரி ஓத தெரியா வாக்கிய தெரியுதானே எடுத்து பார்த்தா கண்ணியத்துக்குரியவர்களே விரிவா அல்லாஹாலா பேசிருக்கிறார் ஸ்டெப் பை ஸ்டெப் அல்லாஹாலா பேசிக்கொண்டே அல்லாஹாலா போறான் அன்பாந்த அல்லா நல்லடியார்களே எனவே மகரமுடைய விஷயம் வந்து ஒவ்வொரு ஆண்களும் மகரம் பெண்றது வாஜி ஒவ்வொரு பெண்களும் மகரம் பெண்றது வாஜி இஸ்லாத்துல எங்கேயுமே சொல்லப்பட்டில்ல ஆம்புல பொம்புல கலந்து ஈக்கிறதுக்கு எங்கேயும் அனுமதி தரல சில சங்கடமான சட்டங்கள் இருக்கி சொல்லுவாங்க சில தங்கடமான கட்டங்கள் அந்த கட்டத்தில் மட்டும் கணியத்துக்குரியவர்களே கொஞ்சம் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி உதாரணத்துக்கு வியாபாரம் செய்யறோம் ஒரு பெண்மணி ஒன்று வாரா வந்து என்ன செய்ய கேட்கிறா சாமனம் கேட்கிறான் நீ மாறவிலோட விரட்டி விட்ட விரட்டி விடுவாங்களே யார் யாரும் விரட்ட மாட்டாங்க வியாபாரம் பண்ணணும் எப்படி வியாபாரம் பண்ணணும் வியாபார டீல் மட்டும்தான் பேசணும் வியாபார டீல் மட்டும்தான் பேசணும் அதை தவிர பார்வை ஊண்டி ஊண்டி அவர்கள் அந்த பெண்ணின் பக்கம் போவேடாது இஸ்லாம் போட்ட சட்டம் இதென்ன கடைக்கு வர பொம்புளை கிட்ட டீலிங் கேட்கிற உங்களோட மாப்பிள்ள எங்க மாப்பிள்ள வெளிநாட்டுக்கு போயிட்டாரா உங்களோட புள்ள எங்க எல்லாம் பாதுகாக்க இதுதான் ஆரம்பிக்குது கண்ணியத்துக்குரியவர்களை இதுக்கு இஸ்லாம் ஒரு நாள் அனுமதிக்கல தொழுகைக்கு ருக்ஷத் கொடுக்கப்பட்டிருக்கு தொழுகைக்கு தொழுகை கூட என்னது உங்களுக்கு தண்ணி இல்லாட்டி தயமம் செஞ்சு தொழுவுங்க ஒரு மனுஷன் சொப வளமையா தொழுந்துட்டு வராரு ஒரு நாள் தூக்கம் போயிட்டுருச்சு நபியம் அதிக செல்லிக்கிறாங்க ஒரு மனுஷனுக்கு தொடர்ச்சியான தூக்கம் மிஸ் ஆகி தூங்கிட்டான் எழுமி பார்த்தா ஏழு மணி உடனே என்ன செய்யணும் சூரியன் உதயமாயிருச்சே அதுக்காக நீ தொழாம இருக்கேல நபியம் சொன்னா ஞாபகம் வந்தா நீ சொபவ தொழுவோம் இல்லாடி குற்றவாளி குற்றவாளி அப்படி சில தொழுகைக்கு சில விஷயம் அனுமதி கொடுவேன் ஆனா மகரமுடைய விஷயத்துல எந்த அதிசயமே எந்த இதுலயும் அனுமதி கொடுக்கப்படல அன்பாந்த அல்லாவின் நிலடியார்களே முதலாவது விஷயம் ஒவ்வொரு பெற்றோர்களும் கண்ணியத்துக்குரியவர்களே சின்னத்தில இருந்து எங்கட பொம்பளை புள்ளையோ ஆம்பளை புள்ளையோ நாங்க வளர்க்குறோம் மகரமுடைய பாடத்தை வெக்கத்துடைய பாடத்தை இந்த பாடத்தை படிச்சு கொடுப்போம் குரவான் தாலா சொல்றேன் எப்படி படிச்சு கொடுக்கணும் வெளிரங்கமான கருத்து இல்ல அல்லாவுத்தாலா மறைமுகமா அல்லாவுத்தாலா சொல்றான் கணியத்துக்குரியவர்களே சூரத்தொண்டூர் பதினெட்டாம் ஜூஸ் அதுல அல்லாஹால ஒவ்வொரு பெற்றோர்களை பத்தி சொல்றாங்க அல்லாவுத்தாலா பெற்றோர்களே உங்களோட பிள்ளைகளுக்கு நீ எல்லாத்தையும் படிச்சு கொடுக்கணும் அது ஒரு விஷயத்த அல்லாத்தால சொல்றான் பருவ வயது அடையாத ஒரு புள்ள இன்னும் விளப்பம் போதாது பருவ வயது அடைஞ்சு இல்ல ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு கண்ணியத்துக்குரியவர்களே இந்த பிள்ளைக்கு நீங்க வந்து சொல்லிக் கொடுக்கணும் அவன் தாலா சொல்றான் நான் எங்க பாசையில அல்லாஹ் தாலா சொல்றான் வந்து மூணு நேரத்துல எங்கட உம்மா அப்பாட ரூமுக்கு அனுமதி எடுத்துதான் வரணும் அனுமதி இல்லாம என்ன செய்யப்படாது இந்த ரூமுள்ளுக்கு வரக்கூடாது தடை விதிக்கும் அது என்ன நேரம் அல்லா தலா குருவான சொல்றான் சுபகுக்கு முன்னால் உள்ள நேரம் சுபகுக்கு முன்னால் உள்ள நேரம் ஹதீஸ்ல கூட சொல்லா சொல்லிருக்கிறாங்க எப்படி உங்களோட புள்ள வந்து ஏழு வயசு அடைஞ்சு என்று சொன்னா தொழுகையை கொண்டு ஏவுங்க அதே அதி சல்லா பைனவும் மவாஜி உங்களோட புள்ளையில நீங்க ஒண்டா தூங்க வைக்க வேணும் ஆம்புல புள்ள பம்புல புள்ள எல்லாம் நானா தங்கச்சி தாத்தா எல்லாம் ஒன்று தான் உங்களோட புள்ளத்தான் ஆனாலும் ஒண்டா தூங்க வைக்க வானம் அதோட ரகசியம் என்ன கண்ணியத்துக்குரியவர்களே வெக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் மானம் பாதுகாக்கப்பட வேண்டும் அஞ்சு வயசு புள்ளன்னு உமா கிட்ட படுக்க போட ஆறு வயசு புள்ளன்னு உமா கிட்ட படுக்க ஊடு சின்னதா இருக்கு அதுக்கும் படிச்சுதான் தந்திருக்கிறான் குறைஞ்சது அந்த புள்ளைய ஒதுக்கி அதுக்குன்னு சொல்லி வேற பெட்ஷீட் ஒன்று ஒதுக்கி கொடுங்க சுபஹானல்லா ஏ தப்பி தவறியாவது அந்த புள்ள படுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல பார்க்க கூடாத விஷயங்களை நைட்ல பார்த்துச்சுன்னு சொன்னா அப்படி அந்த புள்ளைக்கு ரெக்கார்ட் ஆகிரும் எந்த அளவுக்கு சொன்னா ஒரு ஆறு வயசுக்கு ஒரு ஆறு வயசு பிள்ளைக்கு அல்லாத்துல எப்படியாப்பட்ட அறிவு அல்லாத்துல கொடுத்திருக்கிறான்னு சொன்னா ஒரே டைம்ல ஆறாயிரம் விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய மெமரி பவர் அல்லாத்துல கொடுத்திருக்கிறான் ஆறு வயசுக்குள்ள திடீர்னு பாத்துருச்சு என்ன உமா எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துச்சு சொன்ன அல்லா பாதுகாக்கணும் இதனுடைய ரிப்ளை எப்ப கிடைக்கும் பதினஞ்சு இருபது வயசு ஆகினாலும் அது மறக்காது உதாரணத்துக்கு சொல்லுவோமே கொடியனோடு லவ் பண்ணிட்டு வந்துட்டான் ஏதோ பழகிட்டு வந்துட்டான் பாப்பா எச்சரிப்பாரு கண்ணியத்துக்குரியவர்கள் அந்த டைம்ல வெளியாகும் அந்த டைம்ல வெளியாகும் ஏ அவன் தப்பிச்சு கொள்றதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும் என்றதுக்காக வேண்டி இதை எடுத்து போடுவான் மிக பட்டு பயங்க அன்பாந்த அல்லாவி நல்லடியார்களே எனவே அல்லாத்தால மூணு நேரத்து சொல்லித்தாரன் முதலாவது சுபவுக்கு முன்னால உங்களோட பிள்ளைக்கு செல்லுங்க வாப்பட ரூமுக்கு உம்மோட ரூமுக்கு வாரேண்டா அனுமதி எடுத்து வாங்க அடுத்தது அல்லாவுத்தாலா சொல்றான் வந்து கைலுள்ளாவுடைய நேரம் உச்சி வெயில் அடிக்குது பன்னெண்டு மணி பதினொன்னு அந்த கெப்புக்குள்ளால சூடு டைம்ல பொதுவாக பெண்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா தன்னுடைய ஆடைகளை கொஞ்சம் கலைஞ்சு கொண்டு ரூம்ல கொஞ்சம் ரெஸ்ட் அடிப்பாங்க அந்த டைம்ல கூட அல்லாஹ் தலாச்சாரம் உங்களோட பிள்ளைக்கு செல்லுங்க அனுமதி எடுத்து வரணும் ஏ பிள்ளைக்கு தப்பி தவறியாது பார்க்க கூடாத விஷயங்கள் பார்த்து பார்த்துடப்படாது அடுத்தது அல்லாஹ் தலாச்சாரம் பாதல் இஷாய் இஷாவுக்கு பின்னால இஷாவுக்கு பின்னால எங்களோட மனைவிமார்கள் ரெஸ்ட் எடுக்கிற நேரம் ரூம்ல எந்த நிலைமையில இருப்பாங்கன்னு தெரியாது என்னோட பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கணுமா அல்ல சொல்றான் வந்து இந்த டைம்ல மவன் நீங்க அனுமதி எடுத்து வரணும் என்னுடைய ரகசியம் என்ன எல்லாம் தெளிவா சொல்ல தேவையில்ல எல்லாம் அனுபவசாலிகள் தான் கண்ணியத்துக்குரியவர்களே புள்ள பாத்திர கூடாது பார்க்காத விஷயத்த மகரமுடைய பாடத்தை ஒரு பெண்ணுடைய மானம் மறுவாதி ஒரு பெண்ணுடைய வெக்கம் அந்த அளவுக்கு இஸ்லாத்துல வலியுறுத்தப்பட்டிருக்கு பாதுகாக்கப்படணும் கண்ணியத்துக்குரிய சின்னத்திலே பழக்கம் சின்னத்திலிருந்து கணியத்துக்குரியவர்களே இதே போல ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளுடைய வெக்கத்தை மாடத்தை மறுவாதிய சின்னத்திலிருந்து பாதுகாக்கும் சின்னத்தில இருந்து கண்ணியத்துரியர்களே ஆடை அணியக்கூடிய விஷயத்துல கண்ணியத்துரியர்களே இன்றைக்கு ஆகப்பெரிய ஒரு பித்தனா ஆகப்பெரிய ஒரு குழப்பம் என்ன தெரியுமா கண்ணியத்துரியர்களே இன்றைக்கு நடக்கக்கூடிய நாசமா போன நாசன் கண்ணியமான ஒரு புள்ள நாசமா போறது ஒரு புள்ளட வெக்கம் இல்லாம போறது முதலாவது நீங்க நேசருக்கு படிக்க அனுப்புறீங்க படிக்க அனுப்புறது தவறு இல்ல நேசரில் என்ன நடக்குது கணியத்துரியர்களே ஏப்ரல் மாசம் ஆவினா டிசம்பர் மாசம் ஆவினா செப்டம்பர் மாசம் ஆவினா புள்ளைக்கு கான்சர்ட் கான்சர்ட்ல கசீதாவை படிக்குது அந்த புள்ளைக்கு கத்த கவுன் உடுப்பாட்டி லிப்டிக்கு பூசி மேக்கப் பண்ணி ஒரு விபச்சாரியுடைய பாட்டுக்கு டான்ஸ் ஆட வச்சு மமாவும் மமி அதாவது டெட்டாவும் மமாவும் கையை தட்டி பார்த்து கொண்டிருக்கிறான் இது என்ன சமூகம் இது இந்த புள்ளைக்கு எங்க ஒழுக்கம் வரப்போகுது யார் இந்த வேலையை செய்வாங்களோ முதலாவது அல்லாவுத்தால அந்த புள்ளட உள்ளத்திலிருந்து வெக்காட்ட கலட்டி எடுத்துருவான் அதுக்கு பின்னால பெருசாவி உங்களோட புள்ள தவறு செஞ்ச புள்ளை கேசவான் கண்ணியத்துக்குரியவர்களே இதே போல கலப்பு பாடசாலை எல்லாத்தையும் விரிவா பேச நேரம் இல்ல தொட்டு காட்டி கொண்டு போறேன் கலப்பு பாடசாலை கண்ணியத்துக்குரியவர்களே புள்ளையில ஸ்கூலுக்கு அனுப்புறது தவறு இல்ல ஆனால் ஒரு உமா பாப்பா பார்த்தோனும் ஏண்ட புள்ள ஏன புள்ளே நான் படிக்க வைக்கணும் ஒரு கெக்குமையோடு வரணும் ஒரு கவலையோடு வரணும் என்னன்னு சொன்னா ஏத புள்ள படிக்கிறேன்னு சொன்னா முஸ்லீம் பாடசாலையில தான் படிக்கணும் அதில் நடக்கக்கூடிய தவறு என்ன தெரியுமா கணியத்துக்குரியவர்களே இன்றைக்கு முஸ்லிம் பாடசாலைகள்ல பேருக்கும் பாலுக்கும் சல்லிக்கும் தான் வேலை நடக்குது அது தெரியும் கணியத்துக்குரியவர்களை சில புள்ளையில சேர்க்க மாட்டாங்க அவங்களோட ஒரு தாகத்தொன்று இருக்கு இத்தனை புள்ளையில தான் சேர்க்கணும் இந்த ஏரியாலையும் தான் சேர்க்கணும்னு சொல்லி கண்ணியத்துக்குரியவர்களே அது ஒரு புறம் புறம் இருக்கேன் நீங்க முஸ்லீம் பாடசாலையில சேர்க்கிறதுன்னு சொல்லி ஒவ்வொரு ஆஜியார்மார்களும் கணியத்துரியர்களே ஒவ்வொரு பள்ளி ட்ரஸ்டிமார்களும் ஒவ்வொரு சில உலமாக்களோட பிள்ளையும் மாற்றி அல்லா பாதுகாக்கும் கணியத்துக்குரியவர்களே பிள்ளைய கொண்டு போய் சிங்கள பாடசாலையில சேர்க்கலாம் அந்நிய பாடசாலைகள் அந்நிய பாடசாலையில் என்ன ரூல்ஸ் வந்து பிள்ளைக்கு இஜாப் போட இயலாது பேருக்கு புள்ள ஹிஜாப கொண்டு போறதான் ஆனால் அந்த புள்ள உள்ளுக்கு போனதன் பின்னால் ஹிஜாப் கலட்டிப்படுது பாய் போட்டுட்டா பாய் கழட்டி போட்டுக்கொண்டு அதுவரோட கூத்து அடிக்கிறது அதால நடக்கக்கூடிய விளைவு என்ன தெரியுமா கண்ணியத்துரியவர்களே நான் சும்மா அந்த உலகல்ல பல வருஷ காலமும் இந்த தலைப்புல பேச நல்ல அனுபவம் இருக்கிறதுனால பேசுறேன் கண்ணியத்துரியர்கள் அதுல என்ன நடக்கிறது தெரியுமா அந்நிய பொம்பளை என்ன செய்யறேன்னு சொன்னா சில அந்நியர்களுக்கு கால் பண்ணி வந்து முஸ்லீம் புலையர் கொஞ்சம் பசுந்தா இருக்கி அழகா இருக்கி உனக்கு செட் பண்ணி தரவா இப்ப கோலை கொடுத்தாச்சு என்ன நடக்குது இப்ப என்னது போய நாளிலும் சில பிள்ளைகளுக்கு டியூஷன் கிளாஸா வாப்பமார்களுக்கு சில பேருக்கு விளக்கம் உண்டு சும்மா பிள்ளை அனுப்புறேன் அப்படி போனதன் பின்னால கண்ணியத்துக்குரியவர்களே என்ன நடக்குது அந்த அந்நியனோட பழவி அதுக்கு பின்னால அந்த அந்நியனோட மதத்தை விட்டுட்டு இஸ்லாத்தை விட்டுட்டு எத்தனையோ குமரு புள்ளிகள் போயிட்டுருச்சு அதுல எடுத்தப்பட்ட வகைகளை கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு ப்ரொஃபசர் ஒன்று சொன்னார் வந்து கண்ணிய சமீபத்தில் கொழும்புல மட்டும் பதினொன்னாயிரத்துக்கு மேற்பட்ட முஸ்லீம் பெண் பெண்கள் காதலுக்காக வேண்டி இந்த அற்ப சொட்டு இச்சைக்காக வேண்டி தொட்டுக்கு மதம் மாறுகிறான் நம்புவீங்களா கொழும்புல மட்டும் அப்ப ஏனைய இடங்கள் எடுத்து பார்த்தேன்னு சொன்ன ஒரு பெண்மணி சொல்றா வந்து கண்ணியத்துக்குரிய ஒரு ஊர்ல உமா நீ எவ்வளவு காலமா என்னைய பெற்று வளர்த்தீங்க பாப்பா எவ்வளவு காலம் நீங்க செலவழிச்சீங்க நான் இப்ப அந்த அந்நியன அந்நியன ஆசைப்பட்டுட்டேன் அந்நியன ஆசைப்பட்டுட்டேன் நான் வாழ்றேன்னு சொன்னா அந்த புடியனோட தான் வாழுவன் நான் செத்து போனாலும் அவனோட சவப்பொட்டில தான் நான் போவேன் உங்களை கட்டி கேட்கறதுக்கு எந்த ரைட் சுப்பிலன்னு சொல்லி உதவி தள்ளிட்டு மூஞ்சில கரைய பூசிட்டு போகும் போன சரித்திரங்கள் எத்தனையோ ஒன்று ரெண்டு இல்லை இது நடைஞ்சி அந்நிய பாடசாலையில கொண்டு படிப்பு தேவைன்னு சொல்லி போட்டோம் இதனுடைய விளைவு தான் இது இந்த பாவத்தை யாரு சொல்ல போகணும் மௌத்தா போனாலும் அந்த புள்ள செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் உமாவோட கபருக்கு வந்து கொடுத்தா இது ஒரு சப்ஜெக்ட் கண்ணியத்துக்குரியவர்களே சில பேர் முஸ்லிம் பாடசாலைகளை சேர்ப்பாங்க நல்ல விஷயங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இன்றைக்கு ஒரு பொடியன் நல்லா கேட்டுக்கோங்க உங்களோட வீட்டுல புள்ளே நீ எவ்வளவுதான் பக்குவமா வளர்த்தாலும் அந்த புள்ள டிவியே பார்த்திருக்காது மியூசிக்கே கேட்டிருக்காது ஸ்கூலுக்கு போனதன் பின்னால மியூசிக் கேட்கக்கூடிய ஒத்தனோட சேர்ந்து கொண்டு சேர்ந்தா என்ன நடக்கும் அத்தர் கடை வியாபாரியோட சேர்ந்தா குறைஞ்சது அத்தர் வாசமாவது கடிக்கும் கண்ணியமானவர்களே அவனோட செய்தா என்ன நடக்கும் மியூசிக் கேட்கறதுக்கு ஆசை வரும் இவன் பொம்புடைய பாத்திரத்துக்கு விருப்பமே இல்லை அப்படி பக்குவமா வளர்த்திருக்கிறாங்க ஒத்தான் லவ் பண்ணுவான் ஆனா இவனுக்கு லவ் பத்தி சொல்லுவான் இப்ப இவனுக்கு என்ன செய்யும் ஆசை அப்படி போறோம் நானும் லவ் பண்ணி நான் நல்லா இருக்குமே இப்படி என்ன செய்து ஸ்கூல்ல இருந்து போகுது ஏன் ஸ்கூல்ல இருந்து போகுதுன்னு சொன்னா ஆண் பெண் கலப்பு பாடசாலை கண்ணியமானவர்களே அக்கப்பா மறைக்கிறதுக்கு நான் பயமும் இல்ல கியாமத்து இந்த மின்பர் எனக்கு அதாவது எனக்கு எதிராக வரக்கூடாது யாதன் தலையத்தாடாவுறதோ அவரது பள்ளிய பார்த்து சல்லிய பார்த்து அந்த அலமது இல்லா அல்லாவுத்தால என்னை கண்ணியமாக வச்சிருக்கிறார் பக்க பேச நான் கூட மாட்டேன் முஸ்லீம் பாடசால் என்ன நடக்குது என்ன நடக்குது கண்ணியமானவர்களே ஒரு வாலிபன் ஒரு வாலிபனை காட்டணுமா லவ் பண்ணாத ஒரு வாலிபனை சொல்லுவோம் பாபு எதுக்கு ரெண்டா புரட்டி எடுக்கணும் ஒரு அஞ்சு வீதம் பத்து வீதம் ஆம்புல பொம்புல கலந்து படிக்கக்கூடிய பாடசாலையில கொண்டு போயிட்டு சேர்த்தோம் என்ன நடக்குது அவன் காலப்பொங்கல லவ் பண்றான் ட்ரக்ஸுக்கு பழகுறான் கணியத்துக்குரியவர்களே சில இடத்துல ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால் ஒரு மெசேஜ் வந்து சப்ஜெக்ட் சொல்லி தாங்க சொல்லி கண்ணியமானவர்களே ஸ்கூல்ல பேண்ட் பழக்கிற இந்த பேண்ட் அடிக்கிறது பேண்ட் அடிக்கிறதுக்கு யாரு சாதாரண அனுமதி கொடுத்தது அகில இளைஞர் ஜெம்யத்துள்ளமாவுடைய பத்துவாவுடைய யாப்புல என்ன இருக்கு பாடசாலையில பேண்ட் வாசிக்கிறது ஹராம் வாத்திய சாலை வாசிக்கிறது ஹராம் அது மியூசிக் அவன் சொன்னாங்க யார் மியூசிக் அதிகமா கேட்பாங்களோ அவன் உள்ளத்துல முனாபித்தனம் வளருமா எந்த பாவத்தும் சொல்லாது முனாபிக்கு சொன்னா யாரு கண்ணியமானவர்களே காபிரை விட கேவலமானவன் இதே நிலைமையில மௌத்தா போனா அல்லா பாதுகாக்கணும் அவன் முனாபிக்கா மௌத்தா போறான் சின்ன பிள்ளைக்கு நாங்க எங்க பிள்ளைய படிக்க அனுப்புறோம் வீட்டுல அதாவது பாட்டே கேட்டு இல்ல பேண்டுக்கு பழக்கிறாங்க அதை நாங்க சொன்னா சொல்றாங்க வந்து அரசாங்கத்தை கண்ணியப்படுத்துறதுக்கு மந்திரிமார்களை கண்ணியப்படுத்துறதுக்கு நாங்க இந்த டைம்ல மட்டும் செய்யறோம் சில ஊர்வல்ல எல்லாம் பாதுகாக்கணும் எங்கெந்த அதாவது அது பாடசாலையில முழுக்க முழுக்க பாவம் தான் நடக்குது ஹராம் தான் நடக்குது அதுக்கு பள்ளி ட்ரஸ்டி அத பள்ளி போர்டால எல்லாம் பாதுகாக்கணும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல கொடுக்குறாங்க ஸ்கூலுக்கு மட்டும் கொடுத்தது தவறு இல்ல கண்ணியமானவர்களை என்னத்தை கொடுக்கிறாங்க இப்படியாப்பட்ட பாவத்துக்கு செலவெல்லாம் கௌரவத்தனை செய்யும் ஒரு பேண்ட் ப்ரோக்ராம் uh, வச்சா அல்லது ஏதாவது ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சா எல்லா தள்ளியும் பள்ளி சல்லியில் இந்த பொதுமக்கள் தள்ளியத்தை எங்க பாதிக்கிறாங்க எங்க பாதிக்கிறாங்க கண்ணியத்துக்குரியவர்களே அஷ்ரப் அலி தானவி ரஹமத்துல்லாலே அவர்களுடைய காலத்துல ஒரு சின்ன புள்ள வந்து சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கு சின்ன புள்ள உடம்புல இருந்து ரூ வெளியே வரதும் இல்லை உள்ளுக்கு போவதும் இல்லை தத்தல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு அந்த புள்ள அந்த கட்டத்தில் இருக்க போகல அந்த வாப்பா வந்து அஷ்ரப் அலி தானவி ரஹமத்துல்லாலே அவங்கள்ட்ட சொல்றாங்க வந்து என் புள்ள மிச்சம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கி எனக்கு பார்த்து கொண்டு இருக்கேலா கொஞ்சம் அசுரத் கொஞ்சம் என்னன்னு சொல்லி வந்து பாருங்கன்னு சொல்லி அசுரத்தை கூட்டிக் கொண்டு போறது கனியமானவர்களே அஷ்ரப் அலி தானவி ரஹமத்துல்லாலே போறாங்க ஓதி பார்த்தாங்க ஊதி பார்த்தாங்க ஒன்றும் நடக்கிறது இல்ல புள்ள அதே நிலைமையில தான் இருக்கி கண்ணியமானவர்களே மெஞ்ஞானிகள் சொல்ற அல்லாவுடைய தொடர்புள்ள அக்களுக்கு விஷயம் படும் கேட்டால் வந்து இந்த புள்ள வந்து ராதை படுக்க போகிற எப்படி படிக்கிறேன் அந்த வாப்பா சொல்லாரு வந்து ராவைக்கு கொஞ்சம் தூங்க வைக்கிற கொஞ்சம் கஷ்டம் தான் நாங்களும் எங்களோட பிள்ளைகளோட தூங்க வைக்க போல சில பேர் இந்த அஸ்பி ரப்பி ஜெல்லாண்டு படிப்பாங்க குருவானுடைய ஆயத்தை ஓதினா அந்த புள்ள அப்படி ஓதும் சில பிள்ளைகள் வந்து தாலா பாட்டுவோட படிக்கா பாட்டுவோட கேட்டா தான் அந்த வாப்பா உண்மையை மறைக்காம சொல்லிட்டாரு ஏன்னா பிள்ளைக்குன்னு சொல்லி ஒரு விருப்பமான பாட்டு ஒன்று இருக்கி அதை கேட்டோன்னு அப்படியே தூங்கிடும் செய்ய வழி இல்ல அதுல சொல்ற அந்த பாட்டை போடுங்க உங்களோட பிள்ளைய இப்ப சொன்னா பாட்டை போடுவோம் கண்ணியமானவர்களே அந்த பாட்டை போட்டுறாரு மியூசிக் சத்தம் போயிட்டு கொண்டிருக்கி அந்த புள்ள ஆனந்தத்தில் அப்படி கஷ்டப்பட்டு புள்ள அப்படியே கொஞ்சம் இப்படி இருந்திருந்து இருந்து அந்த புள்ள ரூ அங்கே தெரியும் கடைசி கட்டம் என்னது மியூசிக்க கேட்ட நிலைமையில அந்த புள்ள மவுத்தா போகுது அந்த புள்ள தவறு இல்ல அந்த புள்ளைக்கு அந்த மியூசிக்க பழக்கின உமா தவறு அல்லா பாதுகாக்கணும் இந்த ஒவ்வொரு உமா கியாமத்துடைய நாளில் வகை செஞ்சுட்டாராம் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி பாவமான விஷயங்கள் ஸ்கூல்ல அறிமுகப்படுத்தப்படுது எனவே பேரண்ட்ஸ் யோசிங்க எங்களோட பிள்ளைக்கு படிப்ப எப்படி கொடுக்கிறது எப்படி கொடுக்கிறது பாவம் ஹராம் விஷயம் ஒன்றும் ஆண் பெண் கலப்பு இல்லாம படிப்பை கொடுக்கிறேன்னு சொன்னா தாராளமா கொடுங்க எந்த தடையும் இல்ல கண்ணியத்துக்குரியவர்களே ஆம்பளை பொம்பளை கலந்து படிக்கக்கூடிய பாடசாலைகள்ல எங்களை பிள்ளைல சேர்த்துறவான கண்ணியத்துக்குரியவர்களே அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா கலப்பு திருமணம் கலப்பு திருமணம் கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு திருமணம் சொல்றது என்ன திருமணம் தான் கண்ணியமானவர்களே பள்ளி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு பள்ளியல்ல நான் சொல்றத கண்ணியமானவர்களே ஊர்ல பார்த்தேன்னு சொன்னா அவர் தட்டாவத்த சும்மா பள்ளி தொலைவாரதும் இல்ல சும்மா பாட்டை போட்டு கொண்டு அனாச்சாரம் இருக்கிறார்களுக்கு பள்ளியில நிகா செய்யறதுக்கு லெட்டர் கொடுக்கப்படாது கொடுத்தா அவரு குற்றவாளி ஏ இன்றைக்கு எங்க சமூகம் படம் காட்டுவாங்க நல்ல பள்ளியில மட்டும் நிகா லாயிலா இல்லல்லா முகமது ரசூலுல்லா அசுரத்தான் துவா ஓதோனும் கண்ணியமானவர்களே பள்ளியில நிக்கா முடிஞ்சி அந்த ஊட்டம் அந்த பள்ளியொட்டு வெளியாயிட்டது பின்னால என்ன அனாச்சாரம் நடக்குது லாயிலா இல்லல்லா முகமது ரசூல் அப்படி அடிச்சு விரட்டியாச்சு யகூதியத்தும் நஸ்ரானியத்தும் எங்களோட ஊட்டுக்கு வருது கல்யாணம் முடிஞ்சதன் பின்னால் என்ன அனாச்சாரம் என்ன அனாச்சாரம் பொண்ணுட்டு சாப்பாடுன்னு சொல்லி ஒன்றிருக்கியா இஸ்லாத்துல பொண்ணுட்டு சாப்பாடுன்னு சொல்லி ஒன்று இல்ல நபீன கல்யாணம் எப்படி இருந்துச்சு நானி நபீன உம்மத்து ரசூல்லாட கல்யாணம் மாஷா எவ்வளவு அற்பமான கல்யாணம் கண்ணியத்துக்குரியவர்களே சொல்லாத பதினோரு கல்யாணம் முடிச்சாங்க பதினோரு கல்யாணம் அந்த பதினோரு கல்யாணத்திலையும் கண்ணியத்துக்குரியவர்களே சஃபியார் அலி அல்லா தாலாவும் இவங்களோட வலிமா எப்படி ரசூலா கொடுத்தாங்க தெரியுமா சுபகானல்லா பறக்கத்தான வாழ்க்கை பறக்கத்தான வாழ்க்கை ரசூலாக்கு வலிமா கொடுக்கறதுக்கு வசதியே இல்லை கண்ணியமானவர்களே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா சாப்பாக்களுக்கும் சொன்னா ஒரு வீட்டுல இருந்து சாப்பாடுகள் எடுத்துக்கொள்வாங்க அப்போ ஒவ்வொரு சாப்பாடு ஒவ்வொரு வீட்டுல இருந்து சாப்பாடுகள் எடுத்துக்கொண்டு வந்தாங்க நபிய ஒரு இடத்துல உட்கார வச்சு இதை நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க என்ற வலிமா முடிஞ்சு சுபகானல்லா கண்ணியமானவர்களை சில சகாபாக்களுக்கு மகர் கொடுக்கறதுக்கு வசதி இல்லை நபியவங்க ஒரு வாலிபர் வாராரு யார சொல்லலா கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஆசையா இருக்கு உனக்கு மார்க் கொடுக்கறது ஏதாவது ஒன்று இருக்கா யார சொல்லலாம் ஒரு செருப்பு ஜோடு தான் இருக்கு நபியாவும் சொன்னா அந்த செருப்பு ஜோட கொடுத்து அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சு இப்படி கல்யாணங்கள் சுபா நபியாவும் சொன்னா என்னது சிம்பிளா எடுக்கக்கூடிய கல்யாணத்துல பறக்கத்து இருக்கு கண்ணியமானவர்கள் எங்களோட கல்யாணங்கள் சுபகானவா என்ன அனாச்சாரம் என்ன பெரும் பாவங்கள் எங்களோட மவளை மேக்கப் பண்ணி கண்ணியத்துக்குரியவர்களே ஃபுல்லா போற்றி உள்ள சாயத்தெல்லாம் முடிச்சு அப்பி அந்த பொம்பளை புள்ள படி ஸ்டார்ட்ல உட்காருது அந்த பொம்பளை புள்ளோட வாழ்க்கையில் என்ன மாறி தொழுவ இல்ல இஷா தொழுவ இல்ல சொபவும் ஒட்டவ மிஸ்ஸாயும் கண்ணியமானவர்கள் இது என்ன கல்யாணம் இது என்ன கல்யாணம் வீடியோக்காரனுக்கும் போட்டோவுக்கும் கண்ணியமானவர்களே இன்றைக்கு இப்ப வீடியோக்காரன் வர தேவையில்ல ஒவ்வொரு கேமராமேனும் எங்களோட மொபைல போட்டோ எடுப்பான் எப்படி ரசிக்கிறானா இருக்கும் எதிர்த்து பேஸ்புக்ல அப்லோட் பண்ணுவான் மாப்பிள்ள பொண்டாட்டிக்குள்ள கலியா சண்டை வரது இதுதான் கண்ணியமானவர்களே ரெண்டு பேர் பேசி கொண்டிருக்கிறாங்க அவன் போன் எடுத்து போன் ஆன் பண்ணி காட்டான் பார்த்தா இவன் பொண்டாடியில போட்டோ இதுல எப்படி வந்துச்சு அப்படி ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி ஷேயா பண்ணி இவன் கிட்டே வந்துருச்சு இப்ப மாப்பிள்ளைக்கு சந்தேகம் வருது மாப்பிள்ளை பொண்டாடிக்குள்ள சண்டை எத்தனையோ தலா சுபகானந்தா கண்ணியமானவர்களே சாமத்திய சாப்பாடு சாமத்திய சாப்பாடு புள்ள குமராயினதன் பின்னால அல்லா பாதுகாக்கணும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு சில இடத்துல அப்படி ஊறி போயிட்டு இருக்கிறாங்க சில வயசாளிகளும் அதை ஏற்றுவாள் கண்ணியமானவர்கள் எவ்வளவு கருத்துரிய பிடிச்ச ஒரு சாப்பாடு எவ்வளவு கருத்துரிய பிடிச்ச ஒரு சாப்பாடு ஏந்த புள்ள குமராவி ஊர் முழுக்க சாப்பாட சொல்லி அல்லா பாதுகாக்கணும் ஒரு ஊர்ல இருநூறு சவன் இருநூறு சவனுக்கு மேல புள்ள குமராவி அதை பசுந்த சாப்பிட உட்கார வச்சு அல்லா பாதுகாக்கும் இந்த பாவங்கள் எங்களை வீட்டுல நடக்கிறதுனால தான் இந்த ஹராம் எங்களோட வீட்டுல தான் எங்களோட வாழ்க்கையில பறக்கத்தே இல்லை கண்ணியமானவர்கள் பறக்கத்தே இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே இதே போல ஒவ்வொரு ஆண்களும் யோசிக்கணும் ஏத மனைவி ஒரு அமானிதம் ஏத மனைவிக்கு ஒரு அநியாயமும் நடக்கப்படாது இதே போல ஒவ்வொரு மனைவியும் யோசிக்கணும் ஏத கணவனுக்கு நான் அநியாயம் செய்யக்கூடாது கண்ணியத்துக்குரியவர்களே காலையில சொகுக்கு பின்னால இந்த சப்ஜெக்ட் நான் பார்த்து கொண்டிருக்க போகல ஒரு கால் உண்டு கண்ணியத்துக்குரியவர்களே என்ன என்னது மாப்பிள வெளிநாட்டுல மாப்பிள வெளிநாட்டுல வெளிநாட்டுல இருந்து அனுப்பி அனுப்பியிருக்கிறாரு அந்த சல்லிய எடுத்து மனைவி என்ன செஞ்சீங்க ஊட கத்திருக்கிறார் நல்ல பசுல ஊட கட்டினதன் பின்னால இன்னொத்தனோட பழவி ஊடையை விட்டு அந்த சல்லி கூட அப்படி அவனோட ஓடி போயிட்டான் எவ்வளவு ஹராம் நடக்குது எவ்வளவு ஹராம் நடக்குது ரூம்ல ஒன்றா இருக்கக்கூடிய ஒத்தர் என்று சொன்னார் கண்ணியமானவர்களே எவ்வளவு அநியாயம் இதுக்கு அடிப்படை காரணம் என்ன எங்களோட மாப்பிள்ளமார்கள் யாரும் கோச்சு வளவானம் சம்பாதிக்கிறே தான் எல்லாரும் ஆனாலும் தீனுடைய விஷயத்துக்கா இருந்தாலும் ஒரு மனைவியை விட்டு கணவன் பிரிஞ்சிருக்க பிரிஞ்சது நாலு மாசத்தை இஸ்லாத்துல அனுமதி நாலு மாசத்துக்கு மேல இஸ்லாத்துக்காக ஜிஹாதுக்கு போனாலும் இவருக்கு இஸ்லாத்துல எந்த அனுமதியுமே இல்லை உமர் அலியாலோட சட்டம் இது உமர் அலியாலோட காலத்துல ஒரு பெண்மணி ஒரு வீட்டுல இருந்து ஒரு கவிதை ஒன்று படிச்சு கொண்டிருக்கிற ஒரு அரபு கவிதை உண்டு அதுல கருத்தை மட்டும் சொல்லி கொண்டு போற கண்ணியத்துக்குரியவர்களே அவர் சொல்றா வந்து என்னுடைய கணவர் இல்லாம என்னுடைய மாப்பிள்ள இல்லாம என்னுடைய நான் சிக்கி தவிச்சு கொண்டிருக்கிறேனே அல்ல ஒத்தனையே பார்த்து கொண்டிருக்கேன் சொன்னா இந்த நன்மதி எழுதக்கூடிய வழக்குமார்கள் இல்லன்னு சொன்னேன்னு சொன்னா இணையால தனிப்பட்ட முறையில சில மானக்கேடான பாவங்கள் நடக்கும்னு சொல்லி கண்ணியமான இந்த வார்த்தையை கேட்டது முறையோட சப்பா பேசுச்சு ஏன் ஆட்சி காலத்துல இப்படி ஒரு செயலா உடனே போனாங்க கண்ணியத்துக்குரிய லெட்டர் ஒன்று எழுதி போடுறாங்க ஜிஹாதுக்கு போன ஒரு ஜமாத்த வந்து நாலு மாசத்துல திரும்பி வரணும் அதுல இருந்து சட்டம் நாலு மாசத்துக்கு மேல கொண்டாட்டி விட்டு யாருக்கும் பிரிஞ்சிருக்கீங்க நாலு மாசத்துக்கு மேலே ஒரு மனைவி பத்தினி அறிக்கிறேன் சொன்னா இந்த காலத்துல ஒரு ஆச்சரியம் தான் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லா நல்லடியார்களே எனவே மகரம் பேணக்கூடிய விஷயத்துல மிச்சம் பேணுதலாக மிச்சம் பக்குவமாக இருப்போம் எங்கட பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் யாரு மகரம் உனக்கு யார பாக்குறது ஏனும் சொல்லலாவில மச்சான்மையினுடைய விஷயத்துல சொன்னாங்க மௌத்த போல பயந்துக்கோ மௌத்த போல பயந்துக்கோ கண்ணியத்துக்குரியவர்களே சில பேஸ் கவர் பண்ணக்கூடிய பொம்புளைகள் கூட அல்லா பாதுகாப்போம் அவங்களுக்கு ரோட்ல போறதெல்லாம் ஹராம் ஆனா டிவியில போற காட்சியில பார்க்க டிவியில போடுறது ஹலாலா என்ன கண்ணியமானவர்களை கலாச்சாரம் இது என்ன கலாச்சாரம் இது கணவனும் மனைவியும் ஒன்றா இருந்து கொண்டு வீட்டுல நஜீசான விஷயங்களை பார்த்து கொண்டிருக்க போக்கல புள்ளை கிட்ட இன்னைக்கு கண்ணியமானவர்களே இவர நிலைமை என்ன இது முஸ்லிம் ஊடா இது கண்ணியமானவர்களே எனவே வீட்டில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை நஜீஸ்களை இல்லாமல் ஆக்குவோம் எங்கட பெண்களுக்கு பூர்த்தியான ஒரு பர்தாவை கொடுப்போம் பர்தாவுடைய வாழ்க்கையை கொடுப்போம் பத்தினி தனத்தை பழைய கொடுப்போம் உனக்கு மகரம் யாரு அந்த மகரத்தை பழைய கொடுப்போம் அன்பா நல்லா நல்லடியார்களே இந்த மாதிரி விவாதத்துக்களை நாங்க செஞ்சு வந்தோம்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஜினான்னு சொல்லக்கூடிய விபச்சாரம் சொல்லக்கூடிய படுபயங்கரமான பாவத்தோட்டும் எங்களைய நாங்க பாதுகாத்துக் கொள்ளும் இப்படி இப்படி சில பாவங்கள் தான் விபச்சாரத்துல கொண்டு போய் சேர்க்குது கண்ணியத்துக்குரியவர்களே கடைசி ஒரு விஷயத்த சொல்ற கண்ணியமானவர்களே தப்பி தவறியாவது எங்களோட வாழ்க்கையில விபச்சாரம் என்ற பாவம் நடந்துடப்படாது கண்ணியத்துரியர்களே ஜினாடு சொல்லக்கூடிய ஒரு பாவம் விபச்சாரம் சொல்லக்கூடிய ஒரு பாவம் எங்களோட வாழ்க்கையில நடக்கும் சொன்னா அல்லாவுத்தாலா பாதுகாக்கணும் அந்த விபச்சாரத்தால ஒரு புள்ள பிறந்தா கண்ணியத்துறையாளர்களே பேர்த் சர்டிபிகேட்ல இவட வாப்பான்னு சொல்லி பேரை போட இயலாது பேரை போடுறது சுத்த ஹராம் கல்யாணம் பேசி வச்சு எத்தனையோ மாசத்துக்கு முன்னால கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு வாலிபன் வாலிபமுடைய பலவுறாங்க ஏதோ ஒரு கட்டத்துல ஜினா நடந்துருச்சு புள்ள வளருது மஹல்லாக்கு தெரியாம டஸ்டிக்கு தெரியாம போர்டுக்கு தெரியாம கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறாங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறது பத்துவா கேட்கிறாங்க எப்படி தெரியுமா இப்ப ஹலால் ஆகுமா கண்ணியமானவர்களே பாப்பா கைய புடிச்சேத மவளை நான் உங்களுக்கு தந்துட்டு சொன்னா தகலாரே ஒழிய இது இல்லாம ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்து புள்ள உண்டாவினா அது ஹராமான புள்ள இஸ்லாத்துல ஈக்கிறவனே களிமா சொன்னா இஸ்லாத்துக்கு வந்துருவான் ஹராமான புள்ளைக்குரிய சட்டம் என விபச்சார புள்ளு ஒரு பொம்பளை புள்ளையா இருந்தா கண்ணியத்துக்குரியவர்களே அது பெருசாவின் என்று சொன்னா வாப்பா அந்த பொம்பளை புள்ளைய கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன்னு சொன்னா வாப்பாக்கு வாப்பான்னு சொல்லி வரையலாது இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல நடக்குது எத்தனையோ இடங்கள்ல நடக்குது கண்ணியமானவர்களே காவி அந்த பொறுப்பை எடுக்கணும் பொறுப்பை எடுத்து இவர் உண்மையை சொல்லணும் என்னையால் இப்படி தவறோடு நடந்துருச்சு நான் வாப்பான்னு சொன்னதுக்கு வாப்பா இல்ல நீங்க தான் முடிச்சு வைக்கணும் ஆனா நடக்குது இல்ல எத்தனையோ நூத்துக்கு எண்பது விதமான கல்யாணங்கள் இந்த கொழும்புல ஹராமில் தான் நடக்குது வலி இல்லாம நடக்குது வலி என்ற பெயர்ல யார் யாரோ வராங்க கண்ணியத்துக்குரியவர்களே ஜினால பிறந்த புள்ள கண்ணியத்துரியர்களே இமா ஷாஃபி ரமத்துலாலே சொல்றாங்க எந்த வீட்டுல விபச்சாரம் நடக்குமோ எந்த வீட்டுல ஜினா நடக்குமோ இது ஒரு கடன் நாங்க இன்னொரு பொம்பளையோட போயிட்டு ஜினா செய்யறோம் இது நாங்க அவங்க கொடுத்த கடன் இஸ்லாத்துல கடன் கொடுத்தா கடனை திருப்பி தருவாங்க மஷாபிரமத்துல சொல்றாங்க கருத்துப்பட யார் இந்த விபச்சாரத்தை செய்வாங்களோ அல்லாவுத்தால எங்கேயோ வைக்கக்கூடிய ஒரு ஆகுலைக்கு நாங்க இல்லாத டைம்ல எங்களோட வீட்டுல வந்து எங்களோட சகோதரியோட எங்களோட மனைவியோட ஜினா செஞ்சுட்டு போவோம் அல்லா பாதுகாக்கும் பட்டு பயங்கர கண்ணியமானவர்களே எங்கட சகோதரி எப்படி சகோதரியோ ஒவ்வொரு வாலிபர்கள் விளங்குங்க நீங்க லவ்வா பண்றீங்க காதலிக்கிறீங்க கண்ணியத்துக்குரியவர்களே ஏத சொந்த தங்கச்சிக்கு ஒவ்வொருத்தரும் யோசிங்க ஏத சொந்த தங்கச்சிக்கு அடுத்த வருஷத்துக்கு ஒருத்தர் லெட்டரை கொடுத்தா நீ ஏற்றுக்கொள்வீங்களா மாஷா அல்லா லெட்டர் கொடுத்துட்டியாடா சேர்த்து வைப்பீங்களா உங்களுக்கு பொத்தி கொண்டு வரும் ஆனால் நீங்க பேஸ்புக்லயும் இன்டர்நெட்லயும் எல்லாத்திலயும் பொம்பளை போல ஏமாத்துறீங்க எங்க பெற்ற பாத பழைக்க போறீங்க பேஸ்புக்ல இன்டர்நெட்ல எல்லாத்துல ஹராம் நடக்குது அல்லா பாதுகாப்பு கண்ணியத்துக்குரியவர்களே இந்த பாவத்தை ஒவ்வொரு வாலிபர்களும் செய்வாங்கன்னு சொன்னா இந்த மிம்பர் கண்ணியத்துக்கு பொதுவா சொல்றேன் கண்ணியத்துக்குரியவர்களே ஏன சகோதரி பிற்காலத்துல ஏதோ ஒரு ஆணால பாதிக்கப்படுவா ஏன உமா பிற்காலத்துல ஏதாவது ஒன்றால பாதிக்கப்படுவா அல்லா பாதுகாப்பு அல்லா தலா சாட்டி விட்டுருவான் எனவே விபச்சாரம் சொல்லக்கூடிய பயங்கரான பயங்கரம் பயங்கரமான ஒரு பாவம் இந்த பாவத்தோடு நாங்க ஒவ்வொருத்தரும் பாதுகாப்பு தேடுவோம் அல்லாஹு தாலா பேசின கேட்ட அனைத்து விஷயங்களையும் நம் அனைவருக்கும் வாழ்க்கை நடக்கும் பார்க்க எல்லாம் நசீபாக்குவான் யார் பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சிரியாவுமா என்னோட அனைத்து குற்றம் குறைகளையும் மன்னிச்சிரியாவுமா யாழ்லா அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் செய்த புறா பாவங்களை மன்னிச்சிரியாவுமா யாழ்லா ரபேரமான பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியாவுமா யாழ்லா எத்தனையோ பேர பெற்றோர்கள் யாழ்லா தற்போது கபுருஸ்தான்ல வாழ்ந்து கொண்டிருப்பாங்க யாவா யாழ்லா நல்ல விஷயங்களை சொல்லி தந்தாங்க யாவா யாழ்லா ரபே ரஹ்மானே கேட்கக்கூடிய ஒரு துவாக்களையும் யாழ்லா அந்த பெற்றோர்களுக்கு சேர்த்தறியா யாழ்லாரும் என்னோட வாலிபர்களை பாதுகாத்துறியா இல்ல என்னோட பெண்களை பாதுகாத்துறியா இல்ல என்னோட பிள்ளைய பாதுகாத்துறியா இல்ல பயங்கரமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாழ்லா ஜீனால இருந்து விபச்சாரத்துல இருந்து பாதுகாத்துறியா அல்லா யாழ்ல ஒரு வாலிபர்களோட கண்ணையும் மர்மஸ்தானத்தையும் பாதுகாத்துறியா இல்ல யாரு ரபே ரஹ்மானே ஒவ்வொரு பெற்றோர்களும் கவலைப்படுறாங்க யாழ்லா அவங்களோட பிள்ளைய பத்தி கவலைப்படுறாங்க யா அல்லா நாங்க மௌத்தா போனது பிள்ளைங்களோட புள்ளட நிலம் என்னன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க யா அல்லா யாழ்லா அந்த பிள்ளைய யாழ்லா காண்டி கபூல் செஞ்சு போயா ஒவ்வொரு பாடசாலைகளையும் யாழ்லா தீனுடைய பிள்ளைகளை உருவாக்கிறியா அல்லா ஒவ்வொரு மதரசாக்களையும் தீனுடைய பிள்ளைகளை உருவாக்கிடுவாயா யாழ்லா இந்த ஊரை கபூல் செஞ்சு போயா இந்த ஊர்ல அணியோட பாவத்தை பாவத்தியம் பண்ணிச்சியா இந்த மஹல்லால இந்த உலகத்துக்கும் தீன் போறதுக்கு யாழ்லா நீயே தோப்பி செஞ்சிருக்கியா கடன் இல்லாத மௌத்தங்களை ஒவ்வொருத்தருக்கும் தந்துரியா அல்லா யாருக்கும் அநியாயம் செய்யாத நிலைமையில ஒருத்தரை மௌத்தாக்கிடுவாயா அல்லா யாழ்ல ஓண்ட பாதையில தகஜத்துடைய நேரத்துல சுஜூத்ல கௌபாவை பார்த்த வண்ணம் யாழ்லா மௌத்தா போகக்கூடிய பாக்கியத்தை நம்ம நேரத்தை நசீபாக்குவாயா அல்லா எங்களை துவாக்களை கபூல் செஞ்சு போயா அல்லா